بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا صدق الله العلي العظيم கண்ணியமிக்க சங்கையான சகோதரர்களே பெரியார்களே ஹதரத் ஃபாத்திமா ரவி அல்லாஹு தாலா அன்ஹாவுடைய வாழ்க்கை வரலாறுகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில பாத்திமாரதி அல்லாஹு தாலான்ஹா ரொம்ப பொருளாதார நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்திருக்கிறாங்க பைனான்சியல் கிரைசஸ் வசதி இருக்கல்ல இனிமையான குடும்பம் எப்பயுமே அல்லா சுபானகுத்தாலா எளிமையில வரக்கத்தை வச்சிருக்கிறான் ஹைர வச்சிருக்கிறான் அது எப்ப தெரியுமா விளங்கும் வசதி வந்து போறதான் எது நல்ல மன்றத்தை எப்ப புரியணும் ஏல நினைக்கிறாரு செல்வத்தில் கிடைச்சா நல்ல சொல்லு செல்வம் கிடைச்சதுக்கு பிறகுதான் வறுமையினுடைய பொறுமதி விளங்கும் அதுல இருந்து இன்பம் அதுக்குரிய இன்பம் மீனுக்கு தண்ணீரை வாழ்றது இன்பமா வெளியில வாழ்றது இன்பமா மீனுடைய உயிரே இருக்குதுங்க தண்ணி உள்ளுக்கு இப்ப வறுமை என்று சொல்லக்கூடியது இருக்கோணம் ஆனால் அது குஃபுர்ல கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு இப்ப உலகத்தில் அடக்கிற பசாதுகள் அதாவது அட்டகாசங்கள்ல பெரிய ஒரு பகுதி இருக்கிறதால செல்வத்தால் மல் நான் உங்களை மீது வறுமையை பயப்படல என்றாலும் உங்களின் மீது இந்த துனியா விரிக்கப்படுவதை பயப்படுகிறேன் இப்ப கையில கூட காசி வருமோ அப்ப திங்கிங் எல்லாம் டிஃபரன்ஸ் மனித நேயம் போகும் அப்ப இது மனிதன் வரக்கூடிய சேஞ்சஸ் மனிதனுடைய லைஃப்ல பல வகையான மாற்றங்கள் அந்த பணம் கொண்டு வந்து செய்யும் அதே நேரத்தில் வறுமையும் வரக்கூடாது எல்ல கடந்த வறுமை கொண்டு வைத்து குஃபுர்ல சேர்த்துடும் எதை சரி வித்து மார்க்கத்தை வித்து சரி வயிற்று பசிய போக்கிக்கிறோம் இப்ப இந்தோனேஷியாவில் பங்களாதேஷ்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை தான் பேலன்ஸ் ஆகணும் அளவுக்கு மிஞ்சின பணமும் கூடாது எல்லை கடந்த வறுமையும் கூடாது நாங்க எப்பயும் அல்லாடத்தில் எல்லா பிறடத்துல கை நிறுத்த வச்சிடாதே உன்னுடைய அதிருப்திய சம்பாரிச்சு தரக்கூடிய பணத்தை கொண்டு சேர்த்துடாது குடும்பம் அதனால தான் அநேகமான நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படிச்சு பார்த்தா அவர்கள் ஏழைகளாகத்தான் இருந்திருக்கிறார் ஏழைகள் பலகீனமானவர்கள் அப்ப ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லாஹோ அலைவ செல்லமுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் அவர்கள் வறுமையை புறக்கெடுத்துக் கொண்டாங்க எப்படி அப்படியே நான் வாழ்றேன் ஒரு நேரம் சாப்பிடணும் அல்ஹம்துல்லா சொல்லணும் மற்ற நேரம் பசி நீக்கணும் பொறுமை செய்யணும் இன்றைக்கு அத்துணை பாவத்துக்கும் அடிப்படை காரணம் ஒன்றோ வறுமையாக இருக்கும் ஒன்றோ அளவு மிஞ்ச அளவு கூடின செல்வமாக இருக்கும் ஒரு கூட்டம் நாட்டை விட்டு வெளியே போறாங்க எப்படி சரி சம்பாதிக்கணும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எந்த என்வாரன்மெண்ட்ல ஒர்க் பண்றேன் என்ன வேலை செய்ய பிரச்சனை இல்லை எனக்கு என்ன வேணும் என்ன உழைப்பு வேணும் அதுல ஹராமும் தேவையில்ல ஹலாலும் தேவையில்ல வெளிநாடும் தேவையில்ல உள்நாடும் தேவையில்ல புள்ளேன் தேவையில்ல மனைவியும் தேவையில்ல நீங்க உங்களை பார்த்துக்கோங்க நான் என்ன பார்த்துக்கொள்றேன் நாலாந்தம் மாதம் மாதம் உங்களுக்கு டிராஃப்ட் வந்து சேரும் சல்லி வந்து சேரும் இன்னும் ஒரு கூட்டம் சுபஹானல்லா சல்லியை வச்சு என்ன செய்யணும்னு தெரியாது இடத்துல கல்யாண கார்டு கொண்டு கொடுக்கறாங்க இன்றைக்கு இன்றைக்கு நேற்று ஒரு கல்யாண கார்டு கொடுக்கறாங்க இன்விடேஷன் கல்யாணத்துக்கு ஒரு இன்விடேஷன் அப்ப கையில எடுத்த எடுத்தவர் நினைச்சாராம் அது ஒரு டயரின்னு சொல்லி டூ தௌசண்ட் தேர்ட்டின் டயரி வந்திருக்குன்னு சொல்லி எடுத்து பார்த்தா டயரி அல்ல கல்யாணத்துக்கு இன்விடேஷன் இதுதான் உம்மத்துடைய ஆளர் இது பணத்தினால் பணம் அளவுக்கு மிஞ்ச வந்தத்தினால் ஏற்பட்ட இது நஷ்டம் அதனாலதான் ஹதீஸ்ல குரான் அல்லா சுபானுத்தாலா காரூனுக்கு செல்வத்தை கொடுத்துட்டு புத்தி சொன்னான் நான் பலமுறை சொல்லிக்கிறேன் அஞ்சாவது புத்தி அவனுக்கு அல்லா சொன்னது பூமிக்கு மேல இந்த பணத்தை வச்சு அட்டகாசம் செய்யவான் அட்டகாசம் செய்யவான் வீண் விரயம் செய்த அட்டகாசம் ஆனா அடாவடித்தனமான செலவு அட்டகாசம் சும்மா செலவழிக்கிறது சும்மா சாப்பாடு தேவை மனிதனுக்கு எதுவும் தேவை தேவைக்கெல்லாம் எல்லாம் செய்யணும் வலா தன்ச நசீபக்கமின துன்யா உங்களுக்கு அல்லா தந்த துனியாவை அனுபவிக்கிறத மறக்க கூடாது தந்த துனியாவை அனுபவிக்க இல்லைண்டா அது கஞ்சத்தனம் அதுக்கு ஸ்லாட் நல்ல ஒரு வாகனத்துல போக வசதி உள்ளதுல போகணும் எப்படி போகணும் சுஹான் அல்லதே சஹர்லனா ஹாதா ஒமா குன்னாலஹூ முக்குருடீன் இவ்வளவு மக்கள ரோட்ல நடக்க வச்சு போட்டல்லா எனக்கு ஒரு வாகனத்தை தந்திருக்கிறானே அலமது இல்லா சக்கரத்தும் அசீதன்னுக்கும் நன்றி செலுத்தும் அதிகப்படுத்துவோம் ஒத்தருக்கல்லா வாகனத்தை கொடுத்திருக்கலாம் நான் ரோட்ல நடந்து போறேன் எனக்கு அவரை பார்த்து பொறாமப்படவும் இல்லை நான் சொல்லணும் இது அல்லாஹுடைய விருப்பம் அவர் அல்லா வாகனத்தில் போக வச்சான் எனக்கு அல்லா காலை தந்திருக்கிறான் உலகத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க கால் இல்லாமங்க உலகத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க கால் இல்லாதவங்க அவங்க என்ன செய்வாங்க எனக்குத்தான் நடந்து போயிடும் எனக்குத்தான் நடந்து போயிடும் சஹாபாக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு நடந்து இருக்கிறாங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹஜ்ஜிக்கு நடந்து வந்திருக்கிறாங்க நடந்து வந்துட்டு நடந்து வைத்திருக்கிறாங்க வறுமை என்று சொல்லக்கூடியது இந்த ரெண்டு பேலன்ஸ் ஆகணும் எல்ல கடந்த வறுமையும் வந்துடக்கூடாது அளவுக்கு மிஞ்சின பணம் வந்துடக்கூடாது பணம் எப்பயுமே உம்மத்துக்கு பெரிய சோதனை அல்லாஹ் பாதுகாப்பானாக அதனாலதான் பாத்திமா ரவி அல்லாஹு வறுமையில வாழ்றாங்க எந்த அளவுக்கு வறுமை என்றா வீட்டுல ஒரு சேவன் கேர்ள வச்சு கொள்றதுக்கு கூட வசதி இல்ல பேத்து கேட்டாங்க ரசூலுல்லாஹி சல்லத்துல அவங்க சொன்ன பதினெண்டு சொன்னா உங்க நீங்க கேட்டு வந்திருக்கிறீங்க வீட்டுக்கு வேலைக்கு ஆள் கேட்டு வந்திருக்கிறீங்க எந்த சஹாபாக்கள் யாருண்டா அவங்க வயிற்றுல கல்ல கட்டி கொண்டு பசியில திண்ணையில திண்ணை தோல் இருக்கிறாங்க நோக்கம் என்னண்டா இதை வித்து அவங்களுக்கு அவசரமாக சாப்பாடு கொடுப்போம் வேலைக்காரி கொடுக்கிறது முக்கியமா சாப்பாடு முக்கியமா யாருக்கு வேலைக்காரி மகளுக்கு வேலைக்காரி சமூகத்துக்கு சாப்பாடு இதான் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சமூக உணர்வு சமூக உணர்வு நாங்க ஒவ்வொருத்தரும் இதுக்கு பழகணும் ஒரே அடியா அந்த இடத்துக்கு வந்து சேர இல்லாட்டி கொஞ்சம் பெர்சன்டேஜ் வைஸ் சரி நாங்க கொஞ்சம் டெவலப் ஆகணும் என்ற சென்ற மாச சலரி முழுக்க நான் எனக்குத்தான் செலவழிச்சிருக்கிறேன் இதுக்கு பிறகு வரக்கூடிய சலரியில ஒரு டூ பர்சன்ட் ரெண்டு வீதம் என்ற சமூகத்துக்கு செலவழித்தோம் எத்தனை வீதம் ரெண்டு முதலாத்து நான் நினைக்கிறேன் பேபி போய்ஸ்டே அல்லது மூணு நாளைக்கு முந்தி பிபிசிடி தமிழ் இதுல ஒரு ஒரு ಇದನ್ನು ವಾಸಿಸಿದಾಗ ರಿಸರ್ಚ್ ಪೇಪರ್ ಉಂಟು ரிசர்ச் பேப்பர் உலகத்துல டூ தௌசண்ட் இலவன்ல ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இந்த இருக்கக்கூடிய டாப் ஹண்ட்ரட் மூத்த பெரிய பணக்காராக்கள் அவங்க சம்பாதிச்சிற அமௌண்ட் இருக்குது அமௌண்ட் இருக்குது உலகத்துடைய வறுமையை ஒழிக்கிறதுக்கு எவ்வளவு தேவையோ அதை விடவும் ஆறு மடங்கு சம்பாதிச்சுக்கிறாங்க மடங்கு உலகத்துடைய வறுமைய ஒழிக்கிறதுக்கு எவ்வளவு பணம் இப்ப தேவைன்னு சொல்றாங்களோ அதை விடவும் ஆறு மடங்கு யார் தேய்க்குது நூறு பேர் தேய்க்குது இதைத்தான் குரான் சொல்லுது அவர் சொல்றாரு அதுல ரிசர்ச்ல சொல்றாரு வார மாசம் டூ தௌசண்ட் இலவன்ல டூ தௌசண்ட் தேர்ட்டீனுடைய ஒரு மாதத்துல சுவிஸ்ல ஒரு கான்பரன்ஸ் நடக்க போகுது அது பைனான்ஸ பத்தி பேச போறாங்க அந்த இதுக்கு நாங்க ஒரு டாபிக் கொண்டு தரோம் என்ன டாபிக் என்று சொன்னால் இந்த பணம் பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும் இது ஒரு சாராருடைய கையில மட்டுமே செய்யக்கூடாது சொல்லக்கூடாது என்று சொல்லி நான் சொன்ன அதைத்தானே குரான்ல ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால லிக்கைலாயூன தூலத்தன் பைனல் அருமையா இனிக்கும் பணக்கார வர்க்கத்திட்ட மட்டும் இந்த பணம் சொல்லக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் அல்லா வட்டியை ஹராமாக்கிறான் வட்டி ஹராமாக்கப்பட்ட காரணம் என்ன ஒரு ஒரு சாராளத்தில் வட்டி தான் குட்டி போடும் குட்டி போட என்னை போடும் குட்டி போட என்னை போடும் சல்லி கூடும் சல்லி இல்லாட்டி குட்டி போடலாது அப்ப சல்லி இருந்தா குட்டி கொண்டே போகும் அப்ப நீங்க நீ நஷ்டம் போனாலும் சரி சுனாமி வந்தாலும் சரி ஏண்ட போர்ஷனுக்கு வந்துடோனா அதே நேரத்துல குடுக்க முந்தி பெர்சன்டேஜ் இருக்கிறதுக்கு முந்தி அங்க மோகேஜ் எடுத்தாச்சு நீங்க இல்லைன்னா இதை வித்துறது கொள்வோமா உங்கள்கிட்ட தாரத்து கொண்டு மில்லட்டு எங்கள்கிட்ட கேட்டு வரவும் அப்படித்தானே நீங்க என்னத்தான் ப்ராஜெக்ட் எடுத்துக்கொண்டு போனாலும் அவங்க முதலாவது கேட்பாங்க லாஸ்ட் சிக்ஸ் மந்த் உடைய பைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் டூ இயர்ஸ் உடைய இன்கம் டாக்ஸ் ஃபைல் வேற என்ன இருக்குது ஆடிட் பண்ணப்பட்ட ஃபைல் எடுத்து வாங்க அசட்ட கொண்டு வாங்கோ அதை வெளிட் பண்ணுங்க எல்லாம் செஞ்சதுக்கு போறதா நாங்க உங்களுக்கு தாரத்தை பத்தி பேசுவோம் உங்கள்கிட்ட முதல்ல வீக்கோணம் அப்ப இருக்கிறவனுக்கு தான் நான் கொடுக்கிறேன் அல்லா சொல்றான் இதை கொண்டே உடைய எக்கானமி சீராவாது நூறு பேர்கிட்ட இந்த உலகத்துடைய நூறு பேர்கிட்ட இருக்கிற பணம் இந்த உலகத்துடைய வறுமையை ஒழிக்கிறதுக்கு தேவையான அளவு விட ஆறு மடங்கு கூட இருக்குது அப்ப சொல்லி போட்டு எடுத்து பாருங்க உங்களுக்கு பண்ணி இந்த பிபிசி அந்த இஸ்லாம் என்ன சொல்லுதோ அது எத்தனையோ வருடம் ஆராய்ச்சி செஞ்சு ரிசர்ச் பண்ணி ரிசர்ச் பேப்பராக போட்டு பேசுறாங்க புராணத்தை மிக தெளிவாக சொல்லிட்டு இந்த பணம் ஒரு சாரார்த்தம் மட்டும் முடங்கி கிடக்கும் என்றிருந்தால் உலகத்தில் வறுமை வளரும் அட்டகாசம் கூடும் வறுமை வளரும் கஷ்ட காசம் அல்லா மன்னிப்பானா அப்ப எப்பயுமே வாழ்க்கையில அமைச்சுக்கோங்க சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிய கூட்டுங்க வாழ்க்கையில நான் சொல்றது ஜக்காத்து கொடுக்கக்கூடிய மக்கள் குறையும் சதக்கா கொடுக்கிற மக்கள் என்ன அர்த்தம் சொல்லுவோம் என்ன அர்த்தம் ஜக்காத்து கொடுக்கிறதுக்கு ஒரு வருஷம் கையில் ஒரு வருஷம் கையில் ஈக்கணுமே அந்த லம்சம் நாங்க என்ன செய்யணும் எனக்கு இல்ல ஒன்றும் தேங்கணிக்காது வாரத்தை நான் செலவழிப்பேன் கொடுப்பேன் வாரத்தை தேங்கணிப்பேன் செலவழிப்பேன் கொடுப்பேன் நபிமாருக்கு சகாபாக்கள் அநேகமான பேருக்கு ஜக்காத்து வாஜிபாகவே இல்லை ஏன் காரணம் பார்த்து போறது காலையில வருகிறது நோம்புத்தோட கொண்டு இருக்கல அவங்க சமூகத்தை காத்ததின் காரணமாகத்தான் இன்றைக்கு அவங்களோட பேரை நாங்க வாய் நிறைய சொல்லி ரதியம்வாகு தாளான்னு சொல்றோம் ஒன்று நல்லா யாபிச்சுக்கோங்க நாங்க தான் சம்பாதிச்சு எனக்கு சொல்லிக்கோங்க நாங்க தான் சம்பாதிச்சு தேடி பிள்ளைகளுக்கு சொல்லி சேர்த்து வச்சாலும் பிள்ளைகள் ஒரு நாளும் சொல்ல மாட்டாங்க என் வாப்பா தேடி வச்சுட்டு பேசார்கள் எங்களுக்கு இல்லாம யாருக்கு என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அவருடைய டைம் முடிஞ்சா அது அப்புறம் யாரு எங்களுக்கு தானே இனி அது எங்களுக்கு அல்லா இருந்தது வாப்பா இருந்ததல்ல அந்த அந்த அந்த அந்த மீறி அங்கதான் போகும் இது வாப்பல டேர்ன் முடிஞ்சா அவர் போகணும் போகம் நினைச்சு கொண்டு போகிறதே யாருக்காவது கொடுத்துட்டு போகணுமே கிடைச்சிக்குது ஆனால் சமூகத்தை கொண்டு செஞ்சுட்டு போங்கோ சமூகத்துக்கு கொண்டு கொடுத்துட்டு போங்கோ சமூகம் மறக்காது சமூகம் மறக்காது நான் ஒரே சொல்லுவேன் வெள்ளவத்த பள்ளியில இருபத்தி இரண்டாவது என்ன செய்வாங்கடா ஒரே யாசின் ஓதுவாங்க யாசின் ஓதுறது துவா செய்யறது சரி நான் அது கூடும் கூடாதுன்றத பேச வரல நான் கேட்கறது எங்களுக்கு எப்ப யாசின் ஓதுவாங்க அவர் மௌத்தாயிட்டார் யாரு அதை கொடுத்தவரும் மௌத்து அவர் அடக்கம் செய்யப்பட்டது அது முடிச்சு அவருடைய சத்தர் கிளோஸ் அவருடைய பிக்சரும் தெரிய யாருக்கும் அவர் கருப்பா வெள்ளையா சுகப்பா யாருக்கும் தெரியாது ஆனா என்ன செய்யறாங்க வாரவங்க போறவங்க என்ன செய்யறாங்க இந்த பள்ளியை ஒரு வப்பு செஞ்சாரப்பா அவருக்கு ஒரு யாசின் ஓதோனம் என்று சொல்லி அன்னைக்கு நாள் யாசின் ஓதி நான் கேட்கிறது எங்களுக்கு எப்ப மக்கள் என்ன சரி சொல்லுவாங்க எங்க பேர சொன்னதுக்கு பிறகாவது ரவி அல்லாஹு தாலானோ அல்லா ரஹமத்து செய்யட்டும் ரஹமத்துல்லாஹி அழகி நல்ல ஒரு மனிதர் செஞ்சுட்டு போனார் என்று சொல்லி சொல்லக்கூடிய மக்கள் உருவாக்கி இருக்கிறோமா ஒவ்வொருத்தரும் அந்த துறையை கொஞ்சம் கவனிச்சிருக்கோம் நான் என்ன சரி உண்டு வித்தின் ஏ கெப்பாசிட்டி லாயுக்கல்லி புல்லாஹு அவசியம் நீங்க உத்தரம் நலிமாஜராக தேவையில்லை நலிமாஜியாராகணும் கதவை கட்டும் அது அந்த இடத்துக்கு போக தேவையில்லை எங்களால் என்னத்தை செய்வோம் எனவே ஒவ்வொருத்தரும் இந்த சோசியல் இந்த சமூக உணர்வை கொண்டு வாங்க சமூக உணர்வு சமூகத்துக்கு நான் என்ன செய்யும் ஏன் வித்தி நம்ம கெப்பாசிட்டி செய்யும் அல்லா தோகை செய்வானா அப்பதான் சொன்னாங்க சலல்லா சமங்க மகளே நீ உனக்கு பிரச்சின வேலைக்காரை பிரச்சனை இந்த திண்ணை தோழர்களுக்குள்ள பிரச்சனை பிரச்சனை சாப்பாட்டு பிரச்சனை இப்ப எது முக்கியம் இப்ப எது முக்கியம் சாப்பாடு முக்கியம் எனவே அடிமைகளை விட்டு அதனால் வரக்கூடிய வருமானத்தை யாரு செலவழிக்க போறேன் அதுக்கு கொடுக்க போறேன் ஆனாலும் மனம் உருட்டுது கவலை கவலை வரத்தான் செய்யும் புள்ள ஒண்ட கேட்டு வாங்கி கொடுக்க இல்லண்டா பாப்பாக்கு என்ன செய்யும் அது வாப்பா அதான் வாப்பா கவலை வர இல்லைன்னு வாப்பாமல்ல அவர் வேற இந்த கவலை வருகிற இப்ப இப்ப தான் அந்த கவலை தான் ஒரு தீர்வை உருவாக்குது வராங்க ஜிபுல் வந்து சொல்றாங்க உங்களோட மகளுக்கு நீங்க சொல்லுங்க வீட்டில் ஒரு வேலைக்காரிய வெற்றி கொள்றத விடவும் ஆரோக்கியமானது தான் படுக்கைக்கு போகும் பொழுது சுபகான களிமா ஓதிக்கொண்டு போறது நாங்க எனக்கு சொல்றோம் தஸ்மே பாத்திமான்னு சொல்றோம் இது சஹிஹான ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல பதுவாக இருக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியினுடைய முன்னூத்தி மூவாயிரத்தி எழுநூத்தி அஞ்சாவது ஹதீஸ் முஸ்லிமுடைய இரண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஏழாவது ஹதீஸ் படுக்கைக்கு போகும்போது யோகிக்கொண்டு போகும் அன்றைய நாளுடைய டயர் அப்படி இல்லா போயிட்டு அன்றைய நாளுடைய பிரச்சனை இல்லா போயிடும் அன்றைய நாளுடைய கஷ்டம் இல்லா போயிடும் அடுத்த நாள் காலையில பிரஷ் லைஃப் கிடைக்கும் ஒரு வழிகாட்டல் இது வாழ்க்கையில இந்த விஷயங்களை கொண்டு வாங்கும் குடும்பம் என்ற உணர்வை உள்ளத்தில் உட்கார வைப்போம் ஆனால் அதை போல அதே இடத்துல யார வைப்போம் யார வைப்போம் சமூகத்தில் நான் இல்லைன்னு சொல்லி ஒரே சொல்றேன் நினைப்பேன் சும்மா சும்மா சொல்லி சும்மா பேசுறது இல்ல ஒரு யதார்த்தத்தோட பேசுறேன் ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சோன்னு எல்லாரும் இப்ப படம் பிடிச்சு போறாங்க இன்னைக்கு மூதூருக்கு நான் என்ன சரி செய்யும் நான் என்ன அங்க செய்யறதுக்கு அது மட்டுமல்ல எவ்வளோக்கு செய்யறதுக்கு அப்ப முதலாத்து பிபிசிக்கு இன்டர்வியூ கொடுக்கிறார் அந்த ஊருடைய ஒரு பொலிட்டிஷியன் என்ன சொல்றார் என்றால் நாங்க ரோட்டே செய்ய போறோம் ரோட்டை செய்யணும்ன்றது சவுதியில யாரோ ஒருத்தர் கொலை செய்யப்பட்டதுக்கு பிறகுதான் நமக்கு ஞானமே பிறக்குது அதாவது அதுக்கு பிறகுதான் அந்த ரோட்ல அவங்க பேஞ்சிடாங்க போல நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா இந்த விடயங்களை எங்களை ஏன்ற எங்கட கெப்பாசிட்டி உள்ளுக்கு எங்கட கட்டுப்பாட்டு உள்ள விடயங்களை செய்ய பாருங்க செய்ய பாருங்க சாப்பாடு கொடுக்கிறது ஒரு பெரிய விவாதத்து நான் சொல்றேன் நீங்க சாப்பாடு கொடுக்கணுமா ஒரு மதுரசாவுக்கு போயிட்டு கொடுக்க நீ வைப்பீங்க நீங்க வேலை செய்யணும் உங்களோட குடும்பத்தை கூட்டிக் கொண்டு ஒரு வாகனத்தில் இறங்குவோம் போங்க ஒரு ஏரியாவுக்கு போங்க ஒரு ஏரியாவுக்கு வாழ்க்கையில தான் என்னன்னு தெரியாதவங்க சிலோன் நீக்கிறாங்க பாப்பா என்னென்ன தெரியாது நாங்க நாங்க கேட்கிறோம் புரியாணியா பவலும் புரியாணி என்னப்பா இது முகத்தில் அடிச்ச மாதிரி இருக்கின்றோம் நாங்க எங்கட சமூகத்தில் இருக்கிறாங்க பெரிய ஒரு கூட்டம் இருக்கிறாங்க மிச்ச தூரத்தில் இல்லை இருநூறு மைல் தூரத்தில் இருக்கிறாங்க டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் இருக்கிற புரியானின்றா என்ன அது எப்படி இருக்கும் என்று சொல்லி ஏங்குறவங்க ஐம்பது வயது நிரம்பிய மூத்தான் இருக்கிறாங்க சின்ன பிள்ளை இவங்களுக்கு ஒரு கோக்கையில் வைத்து அழகா ஒரு சாப்பாட்டை சமைச்சு ஊற கூப்பிட்டு அங்குள்ள நன்முஸ்லிம் முஸ்லிம்களுக்கு சாப்பாட்டை பங்கு வச்சுட்டு வாங்க பார்ப்போம் இந்த சாப்பாட ஞாபகம் வரும் பொழுதெல்லாம் உங்களுக்கு துவா செய்வாங்க அந்த உள்ளம் துவா செய்யும் வலிமா கொடுக்கணுமா கூட்டி போங்க பிரச்சனை இல்லை நாங்க ஒரு சாப்பாடு அங்க கொடுப்போம் ஏழைகள் சாப்பிடட்டும் சாப்பிட்டு இல்லாதவங்க சாப்பிடட்டும் இப்படிப்பட்ட ஒரு உணர்வை இப்படிப்பட்ட ஒரு ஒரு சோசியல் ரெஸ்பான்ஸ் இதை நான் உருவாக்கும் அல்லா சுபானா அதுக்கு தோப்பை செய்வானா இதே போலத்தான் சல்லல்லாஹு செல்லம் ஹதரத் பாத்திமா ஃபாத்திமா ரபி அல்லாஹு தாலான் ரொம்ப நேசித்தாங்க அந்த நேசத்துல ஒன்றுதான் இப்ப இப்படியோட விளைக்கும் அது ரவி அல்லாஹு தாலான்ஹோ பாத்திமாவோட வாழ்றாங்க ரவி அல்லாஹு தாலான்ஹாவோட இப்ப பாத்திமா ரவி அல்லா அலி ரவி அல்லாஹு தாலானுக்கு ரெண்ட கொண்டுதான் அல்ல ஆரம்பிச்சிருக்குது ரெண்டே மூணு நாலு ஒன்றை பத்தி பேச்சு இல்ல ஆனா சொல்லி போட்டோம்னா சொல்றான் அல்லா தாதிரு பவாஹிதத்தன் ரெண்ட வச்சு மேய்ச்சலத்துல கஷ்டம் இது ஒரு டிபிக்கலான வேலை சலாத்தல் முஸ்தகிம் பாலத்துல போற வேலை என்ற பயம் இருந்தால் ஆசை இருக்குது ஆனா பயமா இருக்கின்றால் பவாஹிதத்தன் ஒன்றை கொண்டு போகும் நாங்கள் இருந்தா ஆசை பய கூட்டம் என்ன கூட்டம் ஆசை பய கூட்டம் அல்லா கூறுவார்கள் அவனுக்கு பயமாயிருக்கிறான் இந்த ரெண்டே மெச்சு கொண்டு போறது கஷ்டம் ஒன்றை கொண்டு போதுவாக்கு சல்லாஹ் சொல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில ஐம்பது வருடம் ஒன்றை கொண்டு போதுமாக்கி கொண்டார் ஐம்பது வருடம் வரைக்கும் அதை பத்தி பேச்சே இருக்கல ஆனால் அந்த காலத்தில் அந்த ஐம்பது வருஷத்துள்ளுக்கு கடைசி பத்து வருஷத்துள்ளுக்கு நாற்பதுல இருந்து ஐம்பது வரைக்கும் எத்தனையோ பேர் இஸ்லாத் ஏற்றுக்கொண்டாங்க அவர் இஸ்லாத் ஏற்றுக்கொள்ளக்குள்ள அவருக்கு பத்து மனைவி எத்தனை மனைவி சொன்னாங்க அருபான் நாலு எடுத்துக்கோங்க ஆறு கொடுப்போம் இஸ்லாத்துக்குள்ள வாராங்க எத்தனையோ பேரு அஞ்சு மனைவி ஆறு மனைவி ஏழு மனைவி நாளை வச்சுக்கும்பா அத்தனை செய்யும் பத்து இப்படிப்பட்ட காலத்தில் சல்லல்லா செல்லம் ஒரு மனைவியோட தான் வாழ்ந்தாங்க ஒரு சில உலமாக்க சொல்றாங்க ஒரு மனிதனாக வாழ்ந்த காலத்தில் சாதாரண மனிதன் நடி அல்ல நடிப்பட்டம் கிடைக்கும் வரைக்கும் சாதாரண மனிதன் நாற்பது வருடம் வாழ்ந்தது ஒரு மனைவியோட தான் நடிப்பட்டம் கிடைச்சதுக்கு பிறகுதான் அல்லாஹுடைய கட்டளை பிரகாரம் சல்லல்லாசலம் அவர்கள் மற்ற மனைவிமார்களை நிக்காக செய்து கொண்டார் என்ற கருத்தும் சில சொல்லிக்கிறார் சரி இப்ப அலிவதி அல்லாஹு தாலானும் அவங்க நபி அல்ல ஒரு மனிதர் அவர் வாராரு அவருக்கு ஒரு ப்ரொபோசல் வருகிறது யாருன்னு சொன்னா அபு ஜஹலுடைய மகள் அபு ஜஹல் ஏற்கனவே மவுத்து குடும்பம் இஸ்லாத்துக்கு வந்துட்டது மகன் இஸ்லாத்துக்குள் இருக்கிறார் வந்துட்டு பத்து இப்ப ப்ரொபோசல் வந்திருக்கிறது நீங்க இந்த பெண்ணையும் நிக்காக செஞ்சுக்கோங்கன்னு சொல்லி இந்த செய்தி சல்லல்லாஹோ அலிசும கேள்விப்பட்டதும் சல்லல்லாசன நேரே மிம்பர்ல இருந்தாங்க மிம்பர் இது சொன்னாங்க எப்போது சொல்லமா சொல்றாங்க பனி ஹாஷிம் பில் அல் முகீரா அதாவது இந்த கோத்திரத்தை சேர்ந்தவங்க ஹாஷிம் என்ற கோத்திரத்தை சேர்ந்தவங்க என்னிடத்தில் அனுமதி கேட்டு வந்திருக்கிறாங்க என்னிடத்தில் அனுமதி கேட்கிறாங்க உங்க மருமகன் அலிக்கு இன்னும் ஒரு நிக்காக செஞ்சு வைங்கோ ஐயன் அலியபன் அபி தாலிப் அபு தாலிப் அலி அல்லாஹு தலானுக்கு அவர்களுடைய ஒரு மகளை நிக்காக செய்து வைக்க என்னிடத்தில் அனுமதி கூறுறாங்க நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் மூணு முறை சொன்னாங்க சொல்லி போட்டு சொன்னாங்க அப்படியே அழிக்கிய ரவி அல்லாஹு தாலானுக்கு விருப்பம் இருக்கும் என்றிருந்தால் முடிக்கோணம் என்று சொல்லி என்னுடைய மகள தலாக்கு சொல்லிவிட்டு முடித்துக் கொள்ள சொல்லும் என்னுடைய மகளை டிவோர்ஸ் பண்ணி போட்டு அவர்களுடைய மகளை முடிச்சுக் கொள்ள சொல்லுங்க ஏன் காரணம் என்றால் இவ் நட்டி நிச்சயமாக என்னுடைய மகள் என்னுடைய ஒரு துண்டே ஒரு சதைப்பிண்டம் எனவே அவருடைய விஷயத்தில் யாருக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்தினால் அது என்னை சந்தேகத்துக்குள்ள ஏற்படுத்தியதாக மாறிவிடும் என்ற கருத்தை சல்லாச சொல்லி சொன்னாங்க ஒன்றை ஞாபகத்தில் வச்சுக்கோங்கோ இது நான் ஒரு வாப்பா என்ற அடிப்படையில சொல்றேன் நான் ஒரு ஹலால ஹராமாக்க வரவும் இல்லை ஒரு ஹராத்த ஹலாலாக்க வரவும் இது ஆகும் இதுக்கு சில கருத்துக்கள் இந்த ஹதீஸ் வந்துட்டு புகாரில வந்திருக்கு ஹதீஸ் இது புகாரி ஷரீஃபுடைய ஐயாயிரத்தி காரணம் என்னவென்று சொன்னால் செய்வதற்கு முன்னாலேயே திருமணம் முடிப்பதற்கு முன்னாலேயே ஒரு ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறாங்க தாலான்ஹா இருக்கும் வரைக்கும் வேற யாரையும் செய்ய மாட்டேன் என்று அப்படி ஒருத்தர் எக்ரிமெண்ட் ஒன்று சைன் பண்ணியிருந்தா ப்ரோமிஸ் பண்ணியிருந்தா அவருக்கு கொண்டும் செய்யல அவருக்கு கொண்டும் செய்ய நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இரண்டாவது கல்யாணம் என்றவங்க மூணு வகையான நிலைப்பாங்க மூணு வகை நிலையில ஒன்று கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாலே சொல்லிக்கோங்க நான் ஒரு ஹதரத் ரசூர் எல்லா சுண்ணத்தையும் ஹயாத்தாக்க போறேன் யார்கிட்ட சொல்லுங்க அப்படி எல்லா சுத்தின் ஹயாத்தாக்குறா அவனோட முதலாவது மனைவி யாராய்க்கோணும் விடோவாய்க்கோ வேணும் உங்களை விட வயசை கூடிக்கோ வேணும் நீ அப்படி முடிச்சுக்கொண்டு நான் ரெண்டாவது முடிக்க போறேன் அவர்கிட்ட சொன்ன அவன் சொல்லுவா உண்மையிலே என் மாப்பிள்ள சரியானவர் தான் கருத்தவை நியாயம் நடப்ப நீ அவர்கிட்ட போயிட்டு நான் எல்லா சுண்ணத்தையும் மயத்தாக்க போறேன் சொல்லி நீங்க முப்பத்தஞ்சு வயசு நீக்கக்குள்ள இருபது வயசு பிள்ளைகளை முடிச்சுக்கொண்டு நான் நபீன் எல்லா சுண்ணத்தையும் மயத்தாக்க போறேன்டா நீங்க செல்ற சுண்ணத்தை பிள்ளையை எடுத்துறேன் நீங்க சொல்லணும் நான் ஒரு விடோத்தா முடிக்க போறேன் அவன் கேட்கிற ரெண்டு புள்ளை இருக்குது அவள்கிட்ட போய் சொல்றீங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க நான் எல்லா சுண்ணத்தையும் நான் தாக்க போறேன் இந்த சுண்ணத்தை செஞ்சுட்டேன் முதல் சுண்ணத்தை இது முதல் சுண்ணத்து விதவா முடிச்சிருக்கிறேன் நான் ரெண்டாவது முடிப்பேன் அப்ப அவ பாப்பா உண்மையிலே நியாயம் தானே அது அவருக்கு ஜீரணிக்கும் நீங்க உங்களுக்கு மாசான விஷயத்துல மட்டும் சுண்ணத்துக்கு அப்ப அப்ப சொல்லலாம் சொல்லம் இந்த கருத்தை மிக விரியமாக ஒன்று இருக்குது நிக்காகுக்கு முன்பு சொல்லிக் கொள்றீங்க அப்ப அவ்வளவு மனைவி சொல்லிட்டா நீங்க என்ன வச்சு கொண்டிருக்கும் காலம் எல்லாம் நேரத்துல முடிக்க மாட்டீங்க தானே என்று சொன்னால் அது ஒரு வகையான உடம்படிக்கை அதை நாங்க மீதையால் ரெண்டாவது ஒன்று இருக்குது முடிக்க போறோமா அப்படி ஒன்னும் பேசல முடிக்க போறோமா ஆம்பளைய போல யார போல பயப்படாம சொல்லி போட்டு முடியும் குழம்புவாங்க சண்டை வரும் பிரச்சனை வரும் எல்லாத்தையும் பேஸ் பண்ணுவோம் பிரச்சனை இல்லை என்னத்தான் குழப்பம் வந்தாலும் உங்களை விட்டுட்டு போறல அது உண்மை போறல புகையலாது அல்ல அப்படி வச்சில்ல குழப்பம் வரும் குழப்பம் வரும் ஆனால் அது நாங்க ஆண்கள் அதை சமாளிக்கணும் அதை பொறுத்துக்கொள்ளணும் மூணாவது ஒன்று இருக்குது அப்படிப்பட்ட பெண்களுக்கு நாங்க சொல்றது உங்களோட கணவர் உங்களுக்கு தெரியாம நிக்காக செஞ்சிட்டாரா சகோதரியே இப்ப உனக்குள்ள மார்க்கம் உன கணவனை மன்னித்து உன கணவன் செஞ்ச தவற உனக்கு தெரியாம செஞ்சிட்டார் உன் ஏமாற்றிட்டார் என்று சொல்லி நீ ஒரு வாதத்தை முன்வைக்கிறாயா அந்த வாதத்துல நீ அவளை மன்னித்து அவளை மன்னித்து நீங்க செஞ்சது சரி என்னை பார்ப்பது போல அவளையும் நீங்க பார்த்துக்கோங்கோ என்று சொல்லி விட்டுக் கொடுப்பாய் என்றிருந்தா நீயும் பாத்திமாக்களாக மாறிவிடுவாய் பாத்திமாக்களாக இது மூணும் தான் அப்ளை ஆகும் இது மூணும் மூணு வகையான மக்கள் கல்யாணம் முடிக்க முந்தைய உண்டு கல்யாணம் முடிக்கணும் நிக்காக செஞ்சிட்டோம் இப்ப என்ன செய்ய யார போல பொம்முடியாக வாழும் பெண்களுடைய பழக்கம் தான் அட்ரஸ் இல்லாம கடிதம் எழுதுறது எப்படி சொல்றது அட்ரஸ் உதாரணமாக எல்லாத்தையும் பார்க்கணும் அவர் விஷயத்தை சொல்லணும் என்றால் ஒரு நாளும் அவட பேரை சொல்லி சொல்றதில்லை அவட விஷயமாக வேணும் பேர் கூடாது நான் சொல்ல பண்ணல இல்ல யாரோத்தர் சொன்னாங்க யாரோத்தர் சொன்னான்னு அவர் சொல்ற அர்த்தம் அது அதுக்கு அர்த்தமே அப்படித்தான் அது பெண்கள்ட்ட இருக்கிற பழக்கம் எனவே இந்த முட்டை கடிதம் அட்ரஸ் இல்லாத கடிதம் சும்மா எழுத இதெல்லாம் எழுதக்கூடாது ஒரு விஷயத்தை எழுதக்குள்ள செய்யணும் எனக்கு எனக்கு கருத்து சொல்ற அதிகாரம் இருக்கிறது எனக்கு எதையும் சொல்லேனும் இந்த கருத்து சுதந்திரம் இருக்கணும் யாருக்குமே எதையும் சொல்லும் மின்பர்ல உமரது அல்லாஹத்தோட ஹொத்துமாதுறாங்க மகரத்தொகை கூடிட்டு சொல்லி ஒரு பெண்ணுக்கு கருத்து சுதந்திரம் இருக்கிறது என்ன கருத்து சுதந்திரம் நாங்க சொல்ற கருத்து சுதந்திரம் என்றது பிரசிடன்ட் பேசக்குள்ளே அவருடைய பேச்சு நிப்பாட்டக்கூடாது அவர் என்ன பேசினாலும் சமான் வழிபட்டோம் கேட்டோம் என்று தலையாட்டிட்டு பிறகுதான் கருத்து சுதந்திரம் என்ற பேச்சே வரும் எங்கேயாலும் அவருடைய பேச்சை நிப்பாட்டங்களுக்கு ஆனா இஸ்லாத்தில் உள்ள கருத்து சுதந்திரம் என்னன்னு சொன்னால் உமரது எல்லாம தலானோ மிம்பர்ல இருந்து பேசிக் கொண்டிருக்கிறாங்க இருந்து ஒரு பெண்மணி எழும்பி சொல்றா உமரை பார்த்து உமரே இத பத்தி பேசுற ரைட்ஸ் உங்களுக்கு இல்ல அல்லாஹ் எதை திறந்துட்டானோ அதை மூட உளுத்த முடியாது எழுமங்க இதுதான் கருத்து சுதந்திரம் ஒரு ஆளுடைய பேச்ச முகாத்தா நிப்பாட்டி நீங்க சொல்வது பிழை என்று சொல்லி என்ன செய்யணும் இமாம் தொழுவிக்கிறார்கள் இமாம் தவறு செஞ்சார் என்று சொல்லி நாங்க எப்ப பேசுறது சும்பமும் எப்ப சொல்லுங்க தவறு இமாம் தொழுகையில கராத்து பிளண்டா நீங்க என்ன செய்யணும் தொழுகையில திருத்துறதா புலவு திருத்துறதா தொழுகையில திருத்துங்கோ அதுதான் சுதந்திரம் தொழுகைக்கு பிறகு நீங்க திருத்தினா அவ்வளவு நேரம் செஞ்சா நீங்க பாவமே அப்ப சல்லல்லாஹு அலிசல்லமுடைய உம்மத்துக்கு கொடுத்த சுதந்திரம் என்னென்றால் ஒரு ஆள் தவறு பேசுறாரா நீ பேசுவது தவறு நிப்பாட்டு இப்படி அல்ல இப்படி ஒரு நாள் அஸ்மாவின் உபை சரதி அல்லாஹு ஆச்சரியமான பெண்கள் சுபகானந்தா இன்டலக்சுவல்ஸ் எனக்கு அந்த வார்த்தையோட அரபு வார்த்தையோட சென்னாத்தான் அழகா இருக்கும் ஆனா நான் ஆயத்தம் இல்லா வந்தத்தின் காரணமான சம்பவத்தை சொல்றேன் அஸ்மாவித்து உபை சரதி அல்லாஹு தாலான்னா இவங்க எல்லாரும் ஆரம்பத்துல முதல் கட்ட நடவடிக்கையில் இவங்க எல்லாரும் போனாங்க ஹிஜரத்துக்கு போனாங்க ஹபஷாவுக்கு எங்க போனாங்க ஹபஷா இத்தியோப்பியாவும் போயிட்டாங்க எத்தியோப்பியாவுல பேத்து ஜாஃபர் பேத்தாலி அந்த ஒரு கூட்டத்தோட பேத்து அங்க ஹிஜரத் செஞ்சு வாழ்றாங்க மாஷா அல்லா அப்படிங்கக்குள்ள அங்கிருந்து அதுக்கு பிறகு இப்ப வளர்ந்து வளர்ந்து வந்து அங்கிருந்து வாராங்க ஹிஜரத்து செஞ்சு மதீனாவுக்கு ஹபஷாவுக்கு போயிட்டு மதினாவுக்கு வராங்க மதீனா மக்காவில் இருந்த சஹாபாக்கள் ஹதரத் ரசூலுல்லாவுடைய தலைமைத்துவத்தின் கீழே எல்லாரும் சேர்ந்து எங்க வந்துட்டாங்க மதீனாக்கு வந்துட்டாங்க மதீனாவுக்கு வந்த சந்தர்ப்பத்துல இந்த பெண்கள் சொல்லிக் கொள்றாங்க நாங்க ரெண்டு ஹிஜ்ரத்து செஞ்சவங்க அவட போட்டி நாங்க ரெண்டு ஹிஜிரத் ஒன்று ஹிஜத்துனா எங்க இருந்து இத்தியோப்பியாவுக்கு போனோம் இத்தியோப்பியால இருந்து இங்க வந்து உமர் ரவி அல்லாஹால இதை ஜீரணிக்கல அவர் சொன்னாங்க அப்படி ஒன்று இல்ல உங்களை விட நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறோம் யார்கிட்ட ஹதரத் ரசூல்லாவோட இந்திய கட்டி எழுப்பி அப்படி செஞ்சு இப்படி செஞ்சு சொல்லி யார் செஞ்சுக்கிறோம் யார் சொன்னாங்க இவ கொஞ்சம் கேள்வி போயிட்டு எங்களோட தியாகத்தை நாங்க செஞ்ச இந்த வேலையை இவர் தரம் குறைச்சி பேசுறாரா இவரே நடக்க இருக்கிறது அவரா என்ன இப்படி பேசுறாரா என்று சொல்லி ஒரு வகையான அவருக்கு ஒரு மனதுல பிரச்சனை அப்ப நேரே சொன்னா நான் இதை பைத்து ஹதரத் ரசூருல்லாஹி சல்லல்லாஹோ அலிசபத்துல சொல்ல போறேன் இது நான் சொல்ல போறேன் அப்ப இத சொன்னா உமரை பார்த்து நீங்க தியாகம் பெரிய தியாகம் தான் ரசூல்லாவுக்கு பக்கத்தில் இருக்கிறீங்க அவருக்கு வர சாப்பாடு எல்லாம் உங்களோட சாப்பாடு அவருக்கு ஹதியா வந்தா அந்த ஹதியா உங்களோட ஹதியா உங்களுக்கு ஒரு நாளும் வயிற்றிருந்த பசியும் வரல நான் இத்தியோப்பியாவில் எப்படி கஷ்டப்பட்டிருந்தோம் தெரியுமா என்று சொல்லி சரிதானே லீடருக்கு பக்கத்துலயா அல்ல என்ன செய்வீங்களுக்கும் ஜமாத்துல தான் படுத்தான் ஜமாத்துல பார்த்தேன் அத்தியாக்கமுடைய போறதா பிரச்சனை இல்லை அலமதுல்லா பயிற்சிலாம் என்ன செய்யப்ப அவங்களுக்கு கிடைக்கிற சப்ப யாருக்கு போராக்களுக்கு கிடைச்சோம் அப்ப எட்டு வருஷம் போகலாம் உண்மையான முறை சொன்னா நாங்க எப்படி போகணும் நாங்க நாங்க போறோம் நாங்க போறோம் இப்ப நம்ம சும்மா போயிட்டு கஷ்டப்படும் டெல்லியில பெரியார்கள் காவிலாண்டு போது நாங்க ஆயத்தமா கூட எத்தனையோ பேர் ஆயிடுவாங்க அது பிரச்சனை இல்லையே அதுவும் ஒரு பெருமை அதுவும் ஒரு பெருமை அப்ப உமரது நான் பார்த்து அந்த பெண்மணி சொன்னா நீங்க அப்படியா நாங்க இப்படி நாங்க நீங்க இருந்தது இந்த நேரத்துல நாங்க இருந்தது அப்ப கடைசியா சொன்னா இந்த பெண்ணு காத்திரம் வந்து சொன்னா உமரே நீங்க இப்ப என்ன சொன்னீங்களோ அந்த விடயத்தை எதையும் கூட்டாம எதையும் குறைக்காம எந்த வார்த்தையையும் முன்ன பின்னாக்காம நீங்க சொன்னத அப்படியே நான் யார்கிட்ட பற்றி சொல்லுவேன் அந்த அரபு வார்த்தை அப்படியே சொல்றேன் உமரை பார்த்து சொன்னா எந்த ஒரு வார்த்தையையும் மாத்தாமல் வார்த்தையை முன்ன பின்னாக்காமல் முன்னுக்கு சின்னதை பின்னே சொல்ல மாட்டேன் பின்னுக்குள்ள முன்னுக்காக்க மாட்டேன் நீங்க என்ன சொன்னீங்களோ அது அப்படியே பேசி யார்கிட்ட சொல்லுவேன் இது ஒரு பெண்ணுக்கு இருந்த சுதந்திரம் இது இது ஒரு பெண்ணுக்கு இருந்த சுதந்திரம் ஒரு எப்ப நாங்க பழகிக்கொள்ளணும் ஒரு வார்த்தையை சொல்லக்குள்ள ஒரு ஆளுடைய பேச்சை இன்னும் ஒரு ஆளுக்கு சொல்லக்குள்ள என்ன சொன்னாரோ அது அப்படியே சொல்ல பாருங்கோ அதுல கருத்து மாத்தம் எழுத்து மாத்தம் வார்த்தை மார்த்தங்களை செய்ய வாரம் இது அமானிதத்துல துரோகம் இந்த மாநிலத்துல இதனால ஹதீஸ்ல வந்திருக்குது சஹாபாக்கள் காலன் நபியு சல்லாஹூ அடைவ சல்லம் என்று சொன்னா உங்களுக்கு காலர் ரசூலு சல்லு சொல்லுகிறாரு அவர் நபி என்று சொல்லியிருந்தால் நீங்க என்ன சொல்லணும் நபி அவர் ரசூல் சொல்லிருந்தார் சொல்லணும் பால முகமது அப்துல்லா சலாத்துல்லாஹி சொல்லிருந்தா நீங்க அப்படித்தான் சொல்லணும் அதே வார்த்தைய அப்ப இந்த கட்டத்துல இந்த கல்யாண விஷயத்துல அலிரதி அல்லாஹு தலானோ சொல்லலாமுடைய ஆர்டர் பிரகாரம் நிக்காக செய்யல பாத்திமா ரவி அல்லாஹத்துடைய பாத்து வரைக்கும் பாத்திமா ரவி அல்லாஹு தலான்ஹா வபாத்தாகக்கூடிய கட்டத்துல வசியத்து செஞ்சாங்க எனக்கு பிறகு நீங்க யாரையும் நிக்காக செய்து கொள்வதாக இருந்தால் என்னுடைய தாத்தாவின் மகள் அந்த உமாமாவை நீங்க நிக்காக செய்து கொள்ளுங்கோ என்று சொல்லி வசியத்து செஞ்சாங்க ஜெயினப் ரதி அல்லாஹு தாலான்ஹாவுடைய மகளார் ஹசரத் உமாமா ரதி அல்லாஹு தாலான்ஹா எந்த பெண்மணிய சல்லல்லாஹு செல்லம் தொழுது கொண்டிருக்கும் பொழுது தூக்கி வச்சு கொண்டு தொழுதாங்களோ அந்த பெண்ணை முடிச்சுக்கோங்கன்ற கருத்தை ஹசரத் ரசூல் ஹசரத் பாத்திமா ரவி அல்லாஹு தாலான்ஹா யாருக்கு சொன்னாங்க அழிக்க சொன்னாங்க அதே போல அலிவுதி அல்லாஹு தலானோ பாத்திமாவுடைய பாத்துக்கு பிறகு அந்த பெண்ணை முடிச்சு கொண்டாங்க அந்த பெண்ணை முடிச்சு கொண்டாங்க இப்ப அதுல ஆயிஷா பாத்திமா ரவி அல்லாவுடைய வாழ்க்கை நடந்த இன்னொரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் அந்த சம்பவத்தை மையப்படுத்தித்தான் உலகத்தில ஷீ ஆக்கள் என்ற ஒரு குலத்தை ஒரு வம்சத்தை ஒரு ஒரு ஜமாத்தை யூதர்கள் உருவாக்கி விட்டார்கள் எப்பயுமே வாழ்க்கையில் யாபச்சுக்கோங்க எங்களுக்கு இடையில வேற அந்நிய சக்திகள் வேலை செய்யும் அந்நிய சக்திகள் வேலை செய்யும் சில வார்த்தைகளை முன்னுக்கும் வெட்டிட்டு பின்னுக்கும் வெட்டிட்டு என்ன செய்வாங்க அதை போட்டுவாங்க உம்மத்தில பெரிய பிரச்சனை வரும் அதற்கு ரசூல் உள்ளாக மௌத்தானத்துக்கு பிறகு அந்த மௌத்த மௌத்துடைய கட்டத்தில் ஆயிஷா பேசக்குள்ள அதை பேசுவோம் ரொம்ப கஷ்டப்பட்டா வாப்பா மகளை கூப்பிட்டு ரகசியம் சொன்னாங்க என்ன சொன்னாங்க ரகசியம் மகளே இந்த கடைசி நாட்கள் இதுக்கு பிறகு உங்களோட வாப்பாவை நீங்க பார்க்க மாட்டீங்க என்று சொல்லி ரகசியம் சொன்ன சந்தர்ப்பத்தில் பாத்திமா ரவி அல்லாஹு தாலான்ஹா தேம்பி தேம்பி தேம்பி விம்மி விம்மி அழ ஆரம்பிச்சா அந்த அழுது கொண்டிருக்கும் பொழுது போய் பக்கத்திருந்த உம்மஹாத்தில் மீன்கள் ஆயிஷா பாத்திமா பார்த்து கேட்டாங்க ஏம்மா அழுகிறா என்ன ரகசியம் சொன்னாங்க என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் அந்த பாத்திமா சொன்னா எந்த விஷயத்த ரகசியமாக எனக்கிட்ட சொன்னாரோ அதை நான் எப்படி பப்ளிக்ல சொல்லுவேன் இதுதான் அந்த பெண்களுடைய இன்டலக்சுவலிட்டி அந்த பெண்களுடைய விவேகம் எதை எனக்கிட்ட ரகசியமா சொன்னாரோ அதை நான் எப்படி என் பப்ளிக்ல சொல்றது பாத்திமா அழுது கொண்டிருக்கிறாங்க இத சல்லல்லாசனம் கண்டாங்க மறுவ கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க காதுல பாத்திமா கவலைப்படாதே உமா எனக்கு பிறகு என் குடும்பத்துல என்ன முதலாவது சந்திக்கிறது நீ தான் அதாவது எனக்கு பிறகு முதலாவது மௌத்தாக யாரு நீ தான் பாத்திமா ரவி அல்லாஹு சந்தோஷப்பட்டாங்க ஏன் வாப்ப இல்லாத தாஜுல் மதீனா சுசூலுல்லா செல்லம் இல்லாத பூமிக்கு மேல வாழ்ந்து என்ன பிரயோசனம் இவர் இல்லாமல் நான் எப்படி வாழுவேன் என்ற கவர் இருந்துச்சு ஆனா சொல்லப்பட்டுச்சு ஒரு நன்மாராயம் என்ன குடும்பத்துல எனக்கு பிறகு என்ன முதலாவது சந்திக்கிறது நீங்க தான் எந்த சந்தர்ப்பத்துல சிரிச்சாங்க சந்தோஷப்பட்டாங்க அப்பேம் கேட்டாங்க சொல்ல ஆனால் ஹதரத் ரசூலுல்லாவுடைய வஃத்துக்கு பிறகு இந்த செய்தியை முன்மொழிந்தாங்க இப்படித்தான் சொன்னாங்க இதுதான் சொன்னாங்க அதே போலத்தான் ரசூலுல்லாஹி சல்லாஹூ ஆரேஸ்வரனுடைய ஜனாசாவை அடக்கம் செஞ்சிட்டு சஹாபாக்கள் வாராங்க வரக்கூடிய சஹாபாக்கள்ல ஒரு முக்கியமான சஹாபி தான் மாலிக் ரதி அல்லாஹு தாலான் நபியினுடைய நபிகளாருடைய வீட்டுல வேலைக்கு இருந்த ஒரு வேலைக்காரரை போல வளர்ந்த ஒரு சின்ன புள்ள அன்புக்குரிய சகோதரர்களே அந்த பாத்திமா ரதி அல்லாஹு தாலான்ஹா அந்த அரச பார்த்து கேட்கிறாங்க ரதி அல்லாஹு தாலான பார்த்து கேட்டாங்க கைஃப தாபத் அன்புசுக்கும் அந்த ஹுசு துராப அலா கபரின் நபி சல்லல்லாஹு அலி வசல்லம் ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலி வசல்லமுடைய கபருக்கு மேல மண்ணள்ளி போடுறதுக்கு உங்களுக்கு எப்படி உங்களோட உள்ளம் இடம் கொடுத்துச்சுது எங்கட உம்மாவை கொண்டைத்து கபர்ல வச்சுட்டு மண்ணல்லி போட்டு வந்துடுவோம் ஆனா அது கஷ்டமாகத்தான் இருக்கும் அப்படிப்பட்ட பெற்றோருடைய கபறுகள் அல்லா பிரகாசமாக்கி வைப்பாரா ஒளிவயமாக்கி வைப்பாரா சகாதாக்கள் எப்படி வச்சிருப்பாங்க ஹதரத் ரசூலுல்லாவை கொண்டே கொண்டு வாழ்க்கையில நல்லா யாமிச்சுக்கோங்க அன்பு பாவத்துக்குரிய கதவை திறக்கக்கூடாது என்ன அன்பு பாவத்துக்குரிய கதவை இருக்கக்கூடாது நான் எப்பயுமே சொல்றது இன்றைக்கு ஹதரத் ரசூலுல்லா மௌத்தாக இருப்பாங்கன்றது யாரும் அடக்கிக்க மாட்டாங்க துண்டு துண்டா பிச்சர் தீப்பாங்க இந்த கொமேனிய பிச்சது போல முடின்றாங்க நான் சொல்றேன் நான் அவமதிக்கல்ல நான் அவமதிக்கல்ல மார்க்கத்தில் உள்ளதுல தான் அன்பு வரும் சும்மா அன்புன்றது அன்புன்றது என்ன அது அது அன்பாகிடக்கூடாது மார்க்கத்தில் உள்ளது சகாபாக்களுக்கு ஹதரத் ரசூலுல்லாவின் அன்பு இல்லையா எப்படி அன்பு சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க யோசனை வருகிறது அல்லாஹ் குரான் சொல்றான் தானே நபிமார்கள் சுவர்க்கத்தில் மேலைப்பாங்க நாங்க கீழே போம் சொல்லி அப்ப சுவர்க்கத்துல நபிய பார்க்கலதா அப்ப சுவர்க்கத்துல நபிய பார்க்க ஏலாண்டா ஹசரத் ரசூல்லாவை பார்க்க ஏலாண்டா சல்லல்லாஹூ அலேஜனை பார்க்க ஏலாண்டா சுவர்க்கம் சுவர்க்கமாக இருக்குமா அங்க சோறுதுன்னு என்ன பிரயோஜனம் அங்க அங்க உடுக்குடுக்கு என்ன பிரயோஜனம் ஒரு சந்தேகம் எழும்புது அந்த சஹாபி நேரே ஓடி போறாரு நவீன பற்றி கேட்கிறாங்க யார் சொல்லா எனக்கு இப்படி ஒரு டவுட் அந்த கேள்விக்கு பதில் நபி சொல்ல இல்ல அல்லா சொல்றான் أولئك مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا என்ற குரானுடைய ஆயத்தரங்குது அப்பத்தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாசு மஅ மன் அஹப்ப யாரை யாரை நேசிக்கிறாரோ அவர் அவரோட சுவர்க்கத்தில் இருப்பார் யாரு யாரை நேசிக்கிறாங்களோ அவர் அவரோட எங்க இருப்பாரு சுவர்க்கத்தில் இருப்பார் நேசம் என்றது அன்பன்றது அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு அன்பு நாங்க வச்சிருக்கிறோம் அந்த அன்பையும் அல்லா கபூல் செய்வானாக அந்த குறைகளோடு எல்லாம் பொருந்திக் கொள்வானாக ஆனா சல்லல்லா சொல்லம் சஹாபாக்கள் நபி மீது அன்பு வச்சிருந்தாங்க எந்த அளவுக்கு அன்புண்டா பாத்திமா ரதி அல்லாஹு தாலனை கேட்கிறார் கைஃப தாபத் அன்புசுக்கும் அந்த தகுசு கபர்ல கொண்டைத்து நபியை வெச்சு போட்டு அந்த ஜனாதாவை வச்சு போட்டு நீங்க எப்படி அந்த கபருக்கு மேல மண்ணள்ளி போட்டீங்க என்று கேள்வி எழுப்பினாங்க சுபகானந்தா அதுக்கு பிறகு ஹஜரத் ரசூல்லா மௌத்தானதுக்கு பிறகு பாத்திமா ரதி அல்லாஹு வாராங்க யாரிடத்துல தெரியுமா அபூபக்க சித்திக்கிடத்தில் ரதி அல்லாஹு தாலான் தான் ஹலீஃபா தான் பொறுப்பாளி இப்ப அவங்கள்ட்ட கேட்டு வராங்க என்ன வாப்பட சொத்துல எனக்கு வர வேண்டிய அனந்தர சொத்து தாங்கோ பாப்ப மௌத்தானா பாப்பட சொத்துல நினைக்குது அனந்தர சொத்து வாப்பக்கென்று சொல்லி சொத்து இருந்தால் அந்த சொத்துல பங்கு தாங்கோன்னு கேட்டாங்க அவங்களுக்கு பங்கே சொத்தேதும் இருக்கல்ல அந்த சொத்தெல்லாம் அவங்க பைத்துல் மால்ல சேர்த்திருந்தாங்க ஆனா பாத்திமா ரவி அல்லாஹு தலான்ஹா எல்லா குழந்தைகளும் போய் கேட்பது போல தந்த மாப்பட சொத்துல தனக்கு பங்கு தாங்களே என்று கேட்ட சந்தர்ப்பத்துல ஏற்கனவே சொல்லி இருந்த ஒரு ஹதீச ஹசரத் அபுபக் சுதீக் ரவி அல்லாஹு தாலானோ யார பார்த்து சொன்னாங்க பாத்திமா சொன்னாங்க ஏண்டா சல்லல்லாவுடைய பழக்கம் இருக்குது சுண்ணா ஒன்று இருக்கிறது யாரிடத்துல என்ன சொல்லணுமோ அது அவர்கிட்ட தான் சொல்லுவார் யார்கிட்ட என்ன சொல்லணுமோ அது என்ன சொல்றது அவர்கிட்ட அப்ப ஒன்று இருக்குது சொன்னாண்ட அவுபக்கரை கூப்பிட்டு நபிமாறுகள் நான் மௌத்தானா எங்க அடக்கோடும் என்று சொல்ல இல்லை இப்ப நீங்க கேட்கணும் ஜென்னத்துள் பக்கே பக்கத்தில் இருக்குது என்ன இருக்குது பக்கம் எங்க இருக்குது வாக்கிங் டிஸ்டன்ஸ் அப்ப சல்லல்லாவுடைய ஜனாதா இங்க எப்படி அடக்கம் செய்யப்பட்டுச்சு அப்ப இதுக்கு யாருக்கு அதிசயிக்குது அப்ப சஹாபாக்கள் ஹதரத் ரசூல்லா சல்லல்லா சல மௌத்தான உடனே ஒரு பிரச்சனை வந்துச்சு எங்க நடக்கிறது இந்த ஜனாதா எங்க நடக்கிறது ஒரு கூட்டம் சொல்றாங்க மக்காவுக்கு கொண்டேட்டிடுவோம் எங்க பிறந்தாரோ அங்க அடக்கிடுவோம் இன்னும் ஒரு கூட்டம் சொன்னாங்க இல்ல நாங்க ஜெருசலத்தை கொண்டு போவோம் ஏன் காரணம் காரணம்டா அங்கத்தான் நபிமார்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க இன்னொரு கூட்டம் சொன்னாங்க இல்ல ஜென்னத்துள் மக்கள் நடத்துவோம் அங்கத்தான் ஹசரத் சுல்லாவுடைய ஹலீரத் அகில பை அதாவது அகில பைத்துடைய கால அகில பைத்துடைய தோப்பு சோலை எங்க இருக்கு இப்ப இருக்கிறது இப்ப அடையாளப்பட்டிருக்கிறது அந்த அடக்குவோம் சொன்னாங்க ஆனாலும் கூட அபுபக்க சுதீக் ரவி ஒரு கருத்து சொன்னாங்க இப்படி சொல்லி இருக்கிறாங்க ஒரு நபி எந்த இடத்துல மௌத்தாகிறாரோ அதே இடத்தில் அவர் அடக்கம் செய்யப்பட வேண்டும் அப்ப எந்த இடத்துல மௌத்தாராங்க பாத்திமாவுடைய ஆயிஷா சுத்தேதாவுடைய வீட்டுக்குள்ள மௌத்தாராங்க அதே இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டுட்டாங்க இதே போலத்தான் அபூபக்க சுத்தி கருதி அல்லாஹு தாலாடத்துல சொல்லி இருந்தாங்க நான் எனக்கு சொத்தில்ல என்ற சொத்தெல்லாம் பைத்துல் மாலுக்குரியது நாங்க விட்டுட்டு போறது எதுவும் பங்கு வைக்கப்பட மாட்டாங்க அதாவது நாங்க விட்டுட்டு போனது எதுவும் பங்கு வைக்கப்பட மாட்டாது நாங்க விட்டுட்டு போனதெல்லாம் சதக்காவாகத்தான் இருக்கும் வைத்துல் மாலுக்குரிய சொத்து இன்னமாய குழு ஆளு முகம்மதின் சல்லாஹூ அலிசல்லம் ஹசரத் ரசூருல்லாவுடைய குடும்பம் சாப்பிடக்கூடியதெல்லாம் மின்ஹாதல் மால் அதாவது பைத்துல் மால் இருந்துதான் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு ஜகாத் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு இது கொடுக்க இயலாது ரனீமத்துடைய பொருள்ல இப்பையும் அவங்களுக்கு பங்கு இருக்கிறது உதாரணமாக அகலை வைத்திப்பையும் இருக்கிறாங்க மௌலானா குடும்பம் சொல்லுவோமே அவருடைய நெசவை நீங்க எடுத்து பார்த்தா உண்மையிலேயே அந்த நெசவு அதற்கு ஹசன் ஹசைந்த பரம்பரையில பற்றி சேரும் அவர்களுக்கு இப்பேம் சக்காத்து வாங்குறது கூடாது ஆனா இப்பையும் கனிமத்துடைய பொருள்ல அவர்களுக்கு அஞ்சு ரெண்டு பங்கு இருக்கிறது இப்பேம் அந்த சட்டம் இருக்கிறது அப்ப வாழ்க்கையில ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அபுபக்கர் அல்லாஹு தலானோ இந்த ஹதீச மிக தெளிவாக சொன்னாங்க இல்லா அனில் துபிகி சொன்னாங்க சொன்னார்களோ அதை மிக தெளிவாக நான் அமுல் செய்வேன் அதுல யாரும் மனஸ்தாபப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு தஆலாஹா அவருக்கும் பங்கு இருக்குது ஏன் பாத்திமா ரலியல்லாஹு தஆலாஹாவுக்கு பங்கு இருக்கிறது போல யாரும் பங்கு இருக்குது ஏன் ஆயிஷாக்கு என்ன பங்கு இருக்குது மனைவி அவ சொல்லிட்டா இந்த கருத்தை மனைவிமார்களாக எங்களுக்கும் கூட்டாக இருக்கும் பொழுது சொல்லிட்டாங்க ஏண்ட சொத்துல உங்களுக்கு யாருக்கும் பங்கில்ல என்ற கருத்தை உஸ்மான் பெண்கள்ல சில பெண்கள் ஒன்று சேர்ந்து மனைவார்கள் ஒன்று சேர்ந்து உஸ்மானே உஸ்மான கூப்பிட்டு சொல்றாங்க ரவி அல்லாஹு தாலான்ஹுவ நீங்க பேத்த அபுபக்கத்தை சொல்லுங்க எங்க அனந்தர சொத்துல பங்கு தரும்படியாக என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் ஹதரத் ஆயிஷா சித்தியக்கா ரவி தாலான்ஹா அந்த பெண்களை பார்த்து சொன்னாங்க இல்ல ஹதரத் ரசூலுல்லா சில விட்டுட்டு போன சொத்து அது அனந்தர சொத்தல்ல அது கனீபத் அது அது வந்து பைத்துல் மாலுக்கு போக வேண்டிய சொத்து அது சதத்தாவாக இருக்கும் எனவே அனந்தர சொத்துல பங்கு கேட்க வானம் என்ற கருத்து சம்பரத்தை முன்மொழிந்த சந்தர்ப்பத்தில் ஏராளமான சகாபாக்கள் சொன்னாங்க இதை நாங்களும் கேள்விப்பட்டிருக்கிறோம் நாங்களும் கேள்விப்பட்டிருக்கிறோம் நாங்களும் கேள்விப்பட்டிருக்கிறோம் எங்களிடத்திலும் சொன்னாங்க என்று சொல்லி பல பேர் பேச ஆரம்பித்த சந்தர்ப்பத்தில் அதில் பாத்திமா ரவி அல்லாஹு தலானா வாய மூடிக்கொண்டு அமைதி காத்துக்கொண்டு மௌனம் சாய்த்தவர்களாக வீட்டுக்கு போய் சென்றுட்டாங்க பங்கு கேட்க இல்ல இதனுடைய தொடர்ச்சியை நான் வாரக்கிழமை கதைக்கிறேன் வாரக்கிழமை பேசுறேன் ஆனால் அதுல பாத்திமா பாத்திமா ரவி அல்லாஹு தலானா மௌனம் சாதித்தாங்க அவங்க எதிர்த்து பேசவும் இல்லை சம் அன்பத்தான் என்ற வாப்ப சொன்னதா கேட்டுக்கொண்டு போயிட்டாங்க ஆனால் இதை பார்த்து கொண்டிருந்த யூத சமூகம் இதை ஒரு லூப்பா எடுத்துக்கொண்டாங்க இப்ப இதை எடுத்துக்கொண்டு சோடிச்சாங்க கதைகளை பரத்தினாங்க அப்படி கதைகள் பரவுறிப்ப இது கொஞ்சம் கொஞ்சமாக உருவெடுத்த கதை அதில் அலிரதி அல்லாஹாலுடைய ஆட்சி காலத்தில் இது அப்படியே மேல போகுது இந்த செய்தி மேல வருகிறது அப்ப யுத்தம் நடக்குது சஹாபாக்களுக்கு மத்தியில ஏற்பட்ட ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஏற்பட்ட இதுல ஷியா என்ற ஒரு வருக்கம் உருவாகிவிட்டது சுபஹானல்லா அந்த வருக்கத்தால ஏற்பட்ட விளைவுகள் இன்றைக்கு சிரியாவில் கூட தான் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கும் இது முடியாது இது முடியாது ஷியாயிசம் உம்மத்தில யூதர்களால உருவாக்கிவிடப்பட்ட ஒரு சோதனையான வேதனையான மனதுக்கு கஷ்டமான ஒரு அம்சம் அதுலயும் ஷியாயுதத்தில் ரெண்டு இருக்கிறது ஒன்று பழையாக்கள் பழைய ஷியாக்கள் என்று சொன்னால் சலபு சாலைகள் இருந்தவங்க சலபுகள்ல தாபியங்கள்ல அதுக்கு பிறகு தமிழ் தாபியங்கள்ல ஐன்மாக்கள்ல இருந்தவங்க இவர்களுடைய ஒரு அமைப்பு இருக்கிறது ஈரானுடைய புரட்சிக்கு பிறகு வந்த சுயாயுசம் அது வேற சுயாயுசம் இதை பத்தி எல்லாம் உலமாக்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க இதை பற்றி உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்கு எப்பயுமே கிளியராக இருக்கணும் நாங்கள் ஒன்று சொல்றோம் ஈரான் ஈரானுக்கும் இலங்கைக்கும் உள்ள உறவு ராஜதந்திர உறவு அது உதாரணமாக இலங்கைக்கு இங்க இருக்குது சைனாவுடன் இருக்குது உறவு இருக்குது ஒரு சைனா சைனா வந்து ஒரு புதுஸ்ட் கண்ட்ரி அதே மாதிரி இலங்கைக்கு அரபு நாடு தொடர்பு இருக்கிறது அது என்ன உறவு ராஜதந்திர உறவு இருக்கத்தான் டிப்ளமேட்டிக் இதே போல ஒரு உறவு இலங்கைக்கும் ஈரானுக்கும் இருக்கிறது இல்லாம இல்லை ஆனால் ஒன்று சொல்றோம் மிக வினயமாக நாங்கள் வேண்டிக் கொள்றோம் நாங்க ஒத்துமையாக இருக்கிறோம் இந்த நாட்டில் சுண்ணிகள் தான் இருக்கிறாங்க ஷியாக்கள் யாரும் இல்லை நாங்க மிக வினயமாக சம்பந்தப்பட்ட மக்களிடத்தில் அயலிலங்கை ஜெமியத்துலமா அவர்களை சந்தித்தும் பேசியிருக்கிறாங்க அவர்களை நாங்க ஜமீத்துலமாவுக்கு அழைத்தும் சொல்லியிருக்கிறோம் எம்பசிடரையும் கூப்பிட்டு சொன்னோம் நீங்க தயவு செஞ்சு உங்களோட டிப்ளமேட்டிக் ஒர்க் இந்த நாட்டுல எங்க நாட்டுக்கும் உங்களோட நாட்டுக்கும் இருக்கக்கூடிய உறவுகளை வளர்த்துக்கோங்க அது எங்களுக்கு பெருமை அதனால நாங்க சந்தோஷப்படுறோம் ஆனா உங்களோட தாவாவை நீங்க இங்க செஞ்சு இந்த உம்மத்தை ரெண்டாக பிரிச்சிடவான இந்த உம்மத்தை ரெண்டாக பிரிச்சிடவான என்ற மெசேஜ மிக கிளியராக அழகா திட்ட தெளிவாக நாங்க ரெண்டு ஒகேஷன்ல இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அகிலங்கை ஜிமித்துலமாவின் இடப்புறத்தில் நடந்த ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு தான் இந்த ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் அவங்களுக்கு மிக தெளிவாக சொல்லிட்டோம் நீங்க இந்த விஷயத்தில் ஈடுபட வாரம் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க ஆனா அமுல்படுத்துவாங்களோ இல்லையோன்றத பொறுத்துத்தான் பார்க்க வேண்டும் அதுக்கு நான் நல்ல இடத்துல கேட்கிறோம் எங்களை பிரித்து விடாதே எங்களை சேர்த்து வாழ வச்சிருவாயா நாங்க பிரிஞ்சது போதும் நாங்க பிரிஞ்சதே போதும் சமூகத்தில் எந்த ஒரு நலவும் பிரிவினையை கொண்டு ஏற்பட போறது இல்லை சேர்ந்து கொள்வோம் ஒன்றுபடுவோம் ஒவ்வொருத்தரும் மற்றவருடைய கருத்துக்களை மதிப்போம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுயமான கருத்து இருக்கிறது ஒவ்வொருத்தரும் அந்த கருத்தை மதியுங்கோ அவருடைய அவருடைய தோட்டம் அறியுங்க அவருக்கு இருக்கக்கூடிய பேத்தை நாங்க மதிக்கிறோம் இஸ்லாம் சொல்லித் தருகிறது மற்ற மாற்று மதத்தை சார்ந்தவர்களுடைய நம்பிக்கைகளையே மதித்து வாழங்கோண்டு சொல்லக்கூடிய மார்க்கத்தில் வாழக்கூடியவங்க அவர் அந்த ஜமாத்து இவர் இந்த தரியக்கா அவர் இந்த கொள்கையுடையவர் என்று சொல்லி எங்களுக்கு அவங்கள அவமதிக்கணுமாங்க பகிரங்கமாக குபுரு செய்தவனையே என்ன செய் நீ பேச்சு கேவலப்படுத்தாதே வலா தசும்புள்ளதீன் என்று குரான் சொன்னது அப்படி ஒரே திபிலாவையும் ஒரே குரானையும் ஒரே அஞ்சு நேர தொழுகையையும் ஒரே இமாமுக்கு பின்னர் தொழக்கூடிய நாங்க நாங்க எப்படி பிரிஞ்சு போவோம் நாங்க எப்படி ஒத்தர ஒத்தர் ஓரக்கண் கொண்டு பார்ப்போம் இன்னைக்கு உம்மத்தில் பெரிய பாவம் இந்த பாவம் அல்லா சுஹானகுத்தாலா நம் அனைவருக்கும் யதார்த்தமான உண்மையான தௌபாவை நசீபாக்குவனாக நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பதாக வாரக்கிழமை இன்ஷா அல்லா இதே தொடர்ச்சியில அது தமுபக்க சுதீக் ரவி அல்லாஹு தாலா அன்ஹுக்கும் அது பாத்திமா ரவி அல்லாஹு தாலான் இடையில ஏற்பட்ட அந்த சம்பாசனையை எப்படி பிற்காலத்தில் இஸ்லாத்தினுடைய எதிரிகள் அதை இஸ்லாத்துக்கு முஸ்லீம்களை பிரிப்பதற்கு ஒரு தூளாக பாதித்தார்கள் என்று சொல்லக்கூடிய விடயத்தை கருத்தெடுத்துக் கொள்வோம் அல்லா சுபானகுத்தலா நம் அனைவருக்கும் ஹக்க ஹக்காக விளங்கி அறிந்து செயல்படக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக அனில் அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா ஜிசாக்கும் அல்லாஹு For more lectures, visit SL Hub